கண்ணியத்திற்கும் மரியாதைக்கும் உரிய பெரியோர்களே சகோதரர்களே தாய்மார்களே அளவிலா கருணையும் நிகரிலா கிருவையும் கொண்ட எல்லாம் வல்ல அல்லா ரபுல் ஆலமீன் அற்புதமான மார்க்கமாக நமக்கு தீனல் இஸ்லாத்தை வழிகாட்டி இருக்க அல்லாவுடைய அந்த அற்புத மார்க்கமான தீனல் இஸ்லாத்தை விட்டு வழி பிறளச் செய்து நிரந்தரமான நரகத்திற்கு முஸ்லீம்களை ஆளாக்க வேண்டும் என்பதற்காக ஷைத்தான் செய்யக்கூடிய எத்தனையோ விதமான சூழ்ச்சிகளில் எத்தனையோ விதமான திட்டங்களில் ஒரு மிகப்பெரிய திட்டம் திட்டம் என்பதை விட ஷைத்தான் அந்த திட்டத்திலே அந்த சூழ்ச்சியிலே மிகப்பெரிய வெற்றி பெற்று விட்டான் என்று நாம் எல்லாம் அஞ்சக்கூடிய அளவுக்கு அன்றாட நிகழ்வுகளாக நடந்து கொண்டிருக்கக்கூடிய சில சம்பவங்களை நாம் பார்க்கும் பொழுது எம்பெருமானா சல்லாஹூ அலைவசல்லம் அவர்கள் சொன்ன ஒரு காலத்தில் ஈமானோடு வாழ்வது ஈமானை கையில் வைத்திருப்பது நெருப்பு கங்கை கையில் வைத்திருப்பதை போன்று ஒரு பீதியுடனும் அச்சத்துடனும் ஒரு நடுக்கத்துடனும் முஸ்லீம்கள் கழிக்க வேண்டிய நிலை ஏற்படும் என்று எச்சரித்ததை போன்று ஒரு காலம் தற்போது நம்மை நோக்கி வந்துவிட்டதோ என்று நினைக்கும் அளவுக்கு ஈமானை பறிப்பதற்காக ஷைத்தான் செய்யக்கூடிய சூழ்ச்சிகள் மிகைத்திருப்பது மட்டுமல்ல அதிலே ஷைத்தான் வெற்றியும் பெற்றுக்கொண்டிருக்கின்றான் என்பதுதான் ஒரு வேதனையான உண்மையாகும் அன்பு சகோதரர்களே ஒரு முக்கிய அறிவிப்பு யாரோ ஒரு சகோதரர் டிஎன் ஜீரோ செவன் பிகே எண்பத்தேழு எண்பத்தேழு என்ற காரை பள்ளிவாசல் வா வச வாசலுக்கு நேராக நிறுத்தி யாரும் உள்ளே வர முடியாத போக முடியாத அளவுக்கு நிறுத்தியிருக்கிறாராம் தயவுசெய்து அந்த வாகனத்திற்குரியவர் சென்று அந்த வாகனத்தை எடுத்து அப்புறப்படுத்தி வேறு இடத்தில் நிறுத்துமாறு கேட்டுக்கொள்கிறேன் டிஎன் ஜீரோ செவன் பிகே எண்பத்தேழு எண்பத்தேழு அந்த அளவுக்கு ஷைத்தானுடைய சூழ்ச்சியும் ஷைத்தானுடைய அந்த வன்மமான திட்டமும் மிகப்பெரிய வெற்றியை பெற்றுக்கொண்டிருப்பதை நாம் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகள் மூலமாக பார்த்து கொண்டிருக்கின்றோம் இந்த ஷைத்தானுடைய வெற்றியை கொண்டாடுவதற்கென்று மக்களுடைய ஈமானை பறித்து அவருடைய இஸ்லாத்தை பறித்து அவர்கள் நிரந்தர நரகவாதிகளாக ஆக்குவதற்கான ஷைத்தானுடைய இந்த ஷைத்தான் பெற்ற இந்த வெற்றியை கொண்டாடும் விதமாக மேற்கத்திய உலகமும் வெஸ்டர்ன் கல்ச்சர் என்று சொல்லக்கூடிய அந்த கேடுகட்ட கலாச்சாரத்திற்கு சொந்தமான யூத நசாராக்களும் இதற்கென்று சில திருவிழாக்களையும் இதற்கென்று சில கொண்டாட்ட நாட்களையும் அறிவித்து அந்த நாட்கள் மூலமாக அந்த திருவிழாக்கள் மூலமாக மேலும் மேலும் முஸ்லீம் இளைஞர்களுடைய ஈமானையும் இளம் பெண்களுடைய ஈமானையும் கெடுத்து அவர்களை நரகவாதிகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக யூத நசாராக்கள் செய்யக்கூடிய சூழ்ச்சிகளும் நாளுக்கு நாள் நாளுக்கு நாள் அரங்கேறி வருவதை நாம் பார்க்கின்றோம் அன்புக்குரியவர்களே ஒரு காலத்தில் என்னவென்றே தெரியாமல் இருந்த ஒரு செயல் இப்பொழுது ஒரு எட்டு வயது பத்து வயது சிறுவனை கேட்டால் கூட சொல்கின்றான் பிப்ரவரி பதினாலு வருகிறது வேலண்டைன்ஸ் டே இந்த வேலண்டைன்ஸ் டே என்பது எப்பொழுது உருவாக்கப்பட்டது யாரால் உருவாக்கப்பட்டது எப்பொழுது வந்தது என்றால் இங்கே சுமார் நாற்பது வயது நாற்பத்தைந்து வயது இருக்கக்கூடியவர்கள் கூட தெரியும் நாம் நினைவு தெரிந்த நாள்களில் இப்படிப்பட்ட நாள் கிடையாது ஒரு பத்து வருடங்களுக்கு முன்னால் இப்படிப்பட்ட ஒரு கொண்டாட்டம் கிடையாது இந்த பத்து வருடங்களுக்கு முன்பாக இப்படிப்பட்ட ஒரு அநாகரிகமான அசிங்கமான கேவலமான கீழ்த்தரமான ஒரு நாள் மக்களுக்கு மத்தியில் பிரபலப்படுத்தப்பட்டு எட்டு வயது பத்து வயது சிறுவர்களும் கூட வேலண்டைன்ஸ் டே வருகிறது காதலர் தினம் வருகிறது என்று பேச வைக்கக்கூடிய அளவுக்கு இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தை சார்ந்த யூத நசாராக்கள் இந்திய கலாச்சாரத்தையும் இஸ்லாமியர்களுடைய கலாச்சாரத்தையும் சீரழிக்கும் வண்ணமாக ஒரு நாளை பிரபலப்படுத்தி வருகிறார்கள் என்றால் இதற்கு ஒரே காரணம் இதன் மூலமாக நம்முடைய இளைஞர்களுடைய ஈமானும் இளம் பெண்களுடைய ஈமானும் பாழடிக்கப்பட்டு அதன் மூலமாக அவர்கள் நிரந்தர நரகவாதிகளாக ஆக்கி ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளிலே அந்த ஷைத்தானுக்கு உதவ வேண்டும் என்பதுதான் இந்த மேற்கத்திய கலாச்சாரத்தினுடைய நோக்கம் கொள்கை அந்த அளவுக்கு இன்று இந்த வேலண்டைன்ஸ் டே என்பது மிக மிக பிரபலமாக்கப்பட்டு விட்டது பத்திரிகைகளை திறந்தால் வேலண்டைன்ஸ் டே என்ற சிறப்புக்காக அல்லது சிறப்பு தள்ளுபடி அல்லது சிறப்பு ஏற்பாடு ஏன் சாதாரணமாக பார்பர் ஷாப்பில் முடி கட்டிங் செய்வதற்கு கூட முடி திருத்தம் செய்பவர் கூட வேலண்டைன்ஸ் டேக்காக ஸ்பெஷல் ஆஃபர் எங்கள் கடையில் வந்து நீங்கள் வேலண்டைன்ஸ் டேயை முன்னிட்டு காதலர் தினத்தை முன்னிட்டு எங்கள் கடையில் வந்து கட்டிங் பண்ணால் முடி கட்டிங் பண்ணுனா ஹேர் கட்டிங் பண்ணுனா உங்களுக்கு இந்த சிறப்பு சலுகை தருகிறோம் என்று சாதாரண முடி திருத்தம் செய்யக்கூடியவர்கள் கூட இதை பற்றி அறிவிப்பு செய்து சம்பாதிப்பதற்குரிய வழியாக ஆக்கக்கூடிய அளவுக்கு இது மக்களுக்கு மத்தியிலே ஊட்டப்படுகிறது மக்களுக்கு மத்தியில் வேறொன்ற செய்யப்படுகின்றது இது கேடுகட்ட மேற்கத்திய கலாச்சாரம் அசிங்கமான கலாச்சாரம் எக்கேடு கட்டு போகட்டும் நமக்கு என்ன என்று இருந்துவிட்டார் சகோதரர்களே இந்த கேடுகட்ட கலாச்சாரத்தில் இந்த வெஸ்டர்ன் கலாச்சாரத்திற்கு அல்லாவுடைய அற்புதமான மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்களான அற்புதமான உலகத்திற்கே கலாச்சாரத்தையும் நாகரிகத்தையும் கற்றுக் கொடுத்த முதல் உலக உலகத்தினுடைய முதல் நாகரிகத்தை கற்றுக் கொடுத்த அற்புத மார்க்கமான தீனல் இஸ்லாத்திற்கு சொந்தக்காரர்களான இளைஞர்களும் இளம் பெண்களும் இந்த அசிங்கமான மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு பலியாகி விடுகிறார்கள் என்பதனால்தான் நாம் இந்த கேவலமான கலாச்சாரத்தை பற்றி அச்சம் கொள்ள வேண்டியிருக்கிறது கவலைப்பட வேண்டியிருக்கின்றது நம்முடைய இளம் பெண்கள் நம்முடைய இளம் இளைஞர்கள் அவர்களும் இந்த அசிங்கமான கேடுகட்ட கலாச்சாரத்துக்கு எப்படிப்பட்ட மக்கள் அல்லாவுடைய அற்புதமான மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் உலகத்திற்கே வழிகாட்டுவதற்கான அல்லாவுடைய வேதத்திற்கு சொந்தக்காரர்கள் அல்லாவுடைய ரசூல் சல்லா அலைசலத்துடைய அற்புதமான ஹதீசுகளுக்கு சொந்தக்காரர்கள் உலகத்திற்கே நாகரிகத்தையும் கல்வியையும் கற்றுக் கொடுத்த அல்லாவுடைய மார்க்கத்திற்கு சொந்தக்காரர்கள் அற்பமான இந்த அபல அபல அபலத்தனமான இந்த அபல ஆசைகளுக்காக அற்பமான இந்த ஆசைகளுக்காக அற்பமான இந்த ஒரு சில நிமிடங்களுடைய அந்த உணர்வுகளுக்காக அல்லாவுடைய மார்க்கத்தை புறந்தள்ளிவிட்டு அசிங்கமான மேற்கத்திய கலாச்சாரத்தை நோக்கி செல்கிறார்கள் என்றால் இவர்களை பற்றி நாம் கவலை கொள்ளாமலோ இந்த நிலையை பற்றி அச்சம் கொள்ளாமலோ இருப்போமேனால் நாளை மறுமையிலே அல்லாவுக்கு அஞ்சக்கூடிய மூமின்கள் அல்லாவிடத்தில் பதில் சொல்லியாக வேண்டிய நிலைமை ஏற்பட்டுவிடும் இவர்கள் செய்யக்கூடிய குற்றத்திற்காக நாம் அல்லாவிடத்தில் மறுமையிலே குற்றவாளிகளாக நிறுத்த வேண்டிய நிலைமைக்கு ஆளாக்கப்படுவோம் அன்புக்குரியவர்களே அந்த அளவுக்கு இந்த வேலண்டைன்ஸ் டே என்பது மிக மிக மோசமாக மிக மிக கேவலமாக வளர்ந்து வருகின்றது இங்கே நாம் ஒரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் இப்போ எல்லா சமுதாய தலைவர்களும் எல்லா அறிஞர் பெருமக்களும் எல்லா உளமாக்களும் எல்லா சமுதாயத்தினுடைய ஒவ்வொரு பெற்றோர்களும் தினம் தினம் கவலை கொள்ளக்கூடிய விஷயம் என்னவென்றால் நாளுக்கு நாள் நம்முடைய முஸ்லீம் பெண்கள் கண்ட கண்ட ஆண்களோடு ஓடி போகக்கூடிய அவல நிலை அல்லது முஸ்லீம் ஆண்கள் முஸ்லீம் இளைஞர்கள் கண்ட கண்ட பெண்களை இழுத்து கொண்டு வரக்கூடிய அவலநிலை இந்த நிலையை பார்த்து கவலைப்படாதவர்களை யாரும் இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அல்ல இந்த மோசமான கீழ்த்தரமான காரியத்தினால் பாதிக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு நாளொரு மேனியும் பொழுதொரு வண்ணமாக இந்த அசிங்கமான இழுத்து கொண்டு ஓடும் கலாச்சாரமோ அல்ல இழுத்து கொண்டு ஓடி வரும் கலாச்சாரமோ நாளுக்கு நாள் வளர்ந்து வருவதை யாரும் அச்சம் கொள்ளாமல் கவலை இல்லாமல் இருக்க இருக்க முடியாது என்றால் இதனால் பாதிக்கப்படாதவர்கள் யாருமே இல்லை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இது அன்றாட நிகழ்வுகளில் ஒன்றாக ஆகிவிட்டது அங்கொன்றும் இங்கொன்றுமாக அந்த ஊரில் அப்படி நடந்துச்சான் இந்த ஊரில் இப்படி நடந்துச்சான் என்று பரவலாக பேசப்பட்ட நிலை போய் எங்கள் குடும்பத்திலே நடந்து கொண்டிருக்கிறது எங்கள் குடும்பத்தில் நடந்து விட்டது என்னுடைய பக்கத்து வீட்டு குடும்பத்தில் நடந்து விட்டது என்று சொல்லக்கூடிய அளவுக்கு இந்த முசீபத் தினம் தினம் பரவி வருகிறதை பார்க்கின்றோம் அதற்கு காரணம் இது போன்ற இந்த நாட்கள் இது போன்ற இந்த அசிங்கமான மேற்கத்திய கலாச்சாரத்தை வெஸ்டர்ன் கல்ச்சரலை ஊட்டி வளர்க்கக்கூடிய மீடியாக்கள் அதற்காக பாடுபடக்கூடிய மேற்கத்திய கலாச்சாரத்திற்கு குத்தகை எடுத்துக்கொண்ட யூத நசாரா சக்திகள் இவர்கள் தான் இப்படிப்பட்ட கேடுகட்ட கலாச்சாரத்தை ஊக்குவித்து அதன் மூலமாக நம்முடைய முஸ்லீம் இளைஞர்கள் இளம் பெண்களுடைய ஈமானை அழிக்கும் சூழ்ச்சியை திட்டமிட்டு நிறைவேற்றி வருகின்றார்கள் அருமை சகோதரர்களே இப்படிப்பட்ட நேரத்தில் இப்படி கலாச்சாரங்கள் சீரழியும் பொழுது அனாச்சாரங்கள் மேலோங்கும் பொழுது நம்முடைய பிள்ளைகளுடைய ஈமான்கள் பாதிக்கப்படும் பொழுது முஸ்லீம் பெற்றோர்கள் உள்ள பெற்றோர்கள் நல்ல குடும்பத்தை சார்ந்த பெற்றோர்கள் நல்ல குடும்ப பின்னணியின பெற்றோர்கள் எப்படிப்பட்ட பொறுப்போடும் அக்கறையோடும் அச்சத்தோடும் இருக்க வேண்டுமோ அந்த பொறுப்போடும் அக்கறையோடும் அச்சத்தோடும் நாம் இல்லை என்பதுதான் மிகப்பெரிய வேதனையான உண்மை மிகப்பெரிய வேதனையான உண்மை பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஆங்கிலத்தில் ஒரு நாவலில் சொல்வார்கள் ரோம் நகரம் பற்றி எரியும் பொழுது நீரோ மன்னன் உட்கார்ந்து பிடில் வாசித்துக் கொண்டிருந்தாராம் அதுபோன்று நம்முடைய சமுதாயத்தில் இது ஒரு பற்றி எரியும் பிரச்சனையாக பற்றி எரிந்து கொண்டிருக்கிறது ஆனால் நாம் அதை பற்றி எந்த கவலையும் இல்லாமல் பெற்றோர்கள் அதை பற்றி எந்த சிந்தனையும் இல்லாமல் என்னுடைய பிள்ளையை படிக்க வச்சிருக்கிறேன் ஆனால் என் பிள்ளை இப்படி படிக்க போகிறாளே அங்கே என்ன நடக்கிறது ஏது நடக்கிறது அதை பற்றியெல்லாம் எந்த அக்கறையும் இல்லாமல் முழுக்க முழுக்க பெற்றோர்களே இந்த கேவலமான கலாச்சாரத்திற்கு தண்ணீர் ஊற்றி வளர்க்கக்கூடிய ஒரு மோசமான நிலை இன்றைய சமுதாயத்தில் நாம் பார்த்து கொண்டிருக்கின்றோம் அருமை சகோதரர்களே ஒரு பக்கம் நாம் அல்லாவுடைய அற்புதமான மார்க்கத்தை உலகத்தாருக்கு எடுத்து சொல்லி அவர்களை இஸ்லாத்தின் பக்கம் அழைப்பதற்கு ஈமானின் பக்கம் அழைப்பதற்கு அவர்களை நரகத்துடைய பாதையை விட்டு பாதுகாத்து சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்ப்பதற்கு பாய் அங்கங்கே அப்படி அப்படியே உட்காருங்க தயவுசெய்து ஜும்மாவில் தாண்டிட்டு வரக்கூடாது அப்படி எங்கே இடம் அங்கேயே உட்காருங்க அப்படியே பல முறை சொல்லியிருக்கிறேன் பெருமானா சல்லல்லா அலிசம் அவர்கள் இது வன்மையாக கண்டிக்கின்றார்கள் ஜும்மா நாளிலே தோள்களை தாண்டி கொண்டு செல்பவர் தன் நரக நெருப்பை தாண்டுகிறார் சொல்ல எச்சரிக்கிறாங்க அதனால் தயவு செஞ்சு வர்றவங்க அங்கங்கேயே உட்காந்துருங்க இடம் தான் முன்னே பின்னாடி இருக்கு கொஞ்சம் முன்னாடி உட்காந்து அங்கே இடத்த ஃபில் பண்ணிக்கங்க தாண்டி வர்ற அளவுக்கு நீங்கள் இடம் வைக்காதீங்க அருமை சகோதரர்களே இங்கே நாம் மிகப்பெரிய கவலையோடும் மிகப்பெரிய ஒரு வேதனையோடும் இங்கே நாம் யோசிக்க வேண்டிய விஷயம் என்னவென்றால் பெற்றோர்கள் அவர்களுடைய பிள்ளைகள் வழிமாறுவதை பற்றியோ பிள்ளைகள் வழிகட்டு போவதை பற்றியோ அல்ல பிள்ளைகள் இது போன்ற தவறான கொள்கைக்கு போவதை பற்றியோ நாம் பெற்றோர்கள் பல பெற்றோர்கள் இதை பற்றி எந்த அக்கறையும் இல்லாமல் இதை பற்றி ஒரு பெரிய அச்ச உணர்வு இல்லாமல் இருக்கக்கூடிய நிலைமையை தான் பார்க்கின்றோம் சமுதாயம் பற்றி எரிந்து கொண்டிருக்கக்கூடிய பிரச்சனை இது சமுதாயத்திலே இது ஒரு மிகப்பெரிய பிரச்சனையாக பற்றி எரிந்து கொண்டிருக்கின்றது ஆனால் நமக்கு அதை பற்றி அக்கறை இல்லை சமீபத்திலே ஒரு புள்ளி விவரத்தை உங்களுக்கு சொல்ல கடமைப்பட்டிருக்கின்றேன் நாம் அலமதுல்லா அல்லாடு மார்க்கத்தை மற்றவர்கள் எடுத்து சொல்ல வேண்டும் என்பதற்காக அல்லாடு தீனல் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி அவர்களை சொர்க்கவாதிகளாக ஆக்க வேண்டும் என்பதற்காக நம்முடைய இஸ்லாமிய அழைப்பு பணிகள் ஒரு பக்கம் நடந்து கொண்டிருக்கின்றன இஸ்லாத்தின் பக்கம் வரக்கூடிய மக்களை வரவேற்று அவர்களை மதரசாக்களுக்கு அனுப்பி இஸ்லாத்தை எடுத்து சொல்லி நல்ல முஸ்லீம்களாக இரையச்சமுள்ள முஸ்லீம்களாக வாழ வைப்பதற்கான முயற்சிகள் பல்வேறு தரப்பினராலும் பல்வேறு அமைப்பினராலும் மிக சிறப்பாக செய்யப்பட்டு வருகின்றன அலமதுல்லா இது ஒரு மகிழ்ச்சி தரக்கூடிய வரவேற்கத்தக்க ஒரு செய்தி இது ஆனால் சமீபத்திலே அரசினுடைய பதிவுத்துறை இங்கே பக்கத்தில் இருக்கின்றது கெசட் ஆஃபீஸ் இந்த கெசட் ஆஃபீஸில் தான் தமிழகத்தில் உள்ள எல்லா இஸ்லாத்திற்கு வருபவர்கள் அல்ல இஸ்லாத்தை விட்டு செல்பவர்கள் இவர்கள் தங்களுடைய பெயரை அரசு பதிவேட்டிலே முறையாக பதிவு செய்வதற்காக இதோ நம்முடைய மக்கா பள்ளியிலிருந்து நான்கு பில்டிங் தள்ளி இருக்கக்கூடிய இந்த அரசு அச்சகத்துறையை சார்ந்த கெசட் ஆஃபீஸ் தான் வந்தாக வேண்டும் அங்கிருந்து சர்டிஃபிகேட் வாங்குவதற்காக நம்முடைய மக்கா பள்ளிக்கு அனுப்பும் பொழுது நாம் அதற்கென்றே ஒரு துறையை ஒதுக்கி இஸ்லாத்திற்கு வருபவர்களுக்கு சர்டிஃபிகேட் கொடுக்கக்கூடிய பணியும் செய்து கொண்டிருக்கிறோம் அலமதுல்லா இங்கே நாம் கவனிக்கத்தக்க விஷயம் என்னவென்றால் சகோதரர்களே அந்த அரசு துறை பதி அரசு பதிவேட்டுத்துறை வெளியிடக்கூடிய அந்த புள்ளி விவரங்களை பார்க்கும் பொழுது இஸ்லாத்திற்கு வரக்கூடிய என்ன காரணங்களோ இது போன்ற லவ் காரணமாகவோ அல்ல இஸ்லாத்தை புரிந்து கொண்டோ இஸ்லாத்தை விளங்கியோ எப்படியோ இஸ்லாத்திற்கு வரக்கூடியவர்களுடைய எண்ணிக்கையையும் லவ்வின் காரணமாக காதலின் காரணமாக இஸ்லாத்தை விட்டு மீறி இஸ்லாத்தை விட்டு வெளியேறி நரகத்திற்கு நோக்கி செல்லக்கூடிய மக்களுடைய எண்ணிக்கையும் பார்ப்போம் என சகோதரர்களே வெளியேறக்கூடிய மக்கள் அதிகமாக இருக்கிறார் என்பது கசப்பான உண்மை இஸ்லாத்திட்டு வெளியேறக்கூடிய மக்கள் நிச்சயமாக அவர்கள் வறுமையின் காரணமாக வெளியேறிக்க மாட்டார்கள் அல்லது அல்லாடைய மார்க்கம் எனக்கு பிடிக்கவில்லை அதனால் வெளியேறுகிறேன் என்று வெளியேறிக்க மாட்டார்கள் அல்லது அல்லாடைய மார்க்கம் எனக்கு புரியவில்லை அல்லாடைய மார்க்கம் என்னை வலி வற்புறுத்துகிறது நிர்பந்தப்படுத்துகிறது என்னால் இஸ்லாத்தின்படி வாழ முடியாது அதனால் வெளியேறுகிறேன் என்று வெளியேறி வாய்ப்பில்லை முழுக்க முழுக்க இந்த கேடுகட்ட காதலின் காரணமாகத்தான் ஏனென்றால் இஸ்லாத்தை விட்டு வெளியேறியவருடைய வயதை எடுத்து பார்க்கும் பொழுது அனைத்துமே விடலை பருவங்கள் இஸ்லாத்தை வெளியேறல எத்தனை பேர் வெளியேறியிருக்கிறார்கள் ஒரு அப்துல் காதராக இருந்தவன் ஆர்முகமாக மாறுகின்றான் அல்லது ஒரு ஜீனத்து வேகமாக இருந்த பெண் அல்லது ஒரு மேரியாக மாறுகின்றால் இவர்கள் மாற என்ன காரணம் என்று அவருடைய வயதை பார்க்கும்போது சகோதரர்களே முழுக்க முழுக்க இருபதுலேருந்து இருபத்தைந்து வயதுக்குள்ள அந்த விடலை பருவம் ஒரு விடுதலை பருவத்தை சார்ந்த பெண்ணோ பையனோ அவன் இஸ்லாத்தை விட்டு வெளியேறுகிறான் என்றால் நிச்சயமாக இந்த கேடுகட்ட அனாச்சாரமான அசிங்கமான கலாச்சாரத்திற்கு சொந்தக்காரர்களான இந்த மேற்கத்திய கலாச்சாரம் கற்றுக் கொடுத்த காதல் என்ற இந்த முசீபத்து மட்டும்தான் காரணமாக இருக்க வாய்ப்பிருக்கின்றது ஆகவே நாம் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது பெற்றோர்கள் நாம் பிள்ளைகளை படிக்க வைக்கின்றோம் ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ படிக்க வைக்கின்றோம் படிக்கும் பொழுது அவர்கள் படிக்கின்றார்கள் அந்த படிக்கக்கூடிய பருவத்திலே அவர்களால் எந்த விதமான ஒரு முடிவையும் எடுக்க முடியாத ஒரு பருவம் அது அது சிறு இளமையும் இல்லாமல் அல்லது முதுமையும் இல்லாமல் ரெண்டும் கெட்டான் பருவம் என்று சொல்வார்கள் அப்படி ரெண்டும் கெட்டான் பருவத்திலே அவர்களால் என்ன துணையை அவர்களால் சரியாக தேர்ந்தெடுக்க முடியும் அவர்கள் பொருத்தமான துணையை எப்படி தேட முடியும் வெறும் இந்த காம உணர்வு ஒரு பெண்ணை பார்க்கின்றான் அந்த பெண்ணை பார்த்தவுடன் இவனுக்குள் காம உணர்வு அந்த ஹார்மோன்கள் வேலை செய்து அவள் மீது ஒரு ஈர்ப்பு ஏற்படுகின்றது இந்த காமம் என்ற கேவலமான ஹராமான உணர்வுக்கு இவன் வைத்த பெயர் என்னவென்றால் காதல் என்று பெயர் வைக்கின்றான் காதல் என்று பெயர் வைக்கின்றான் இந்த காதலை ஊட்டி வளர்ப்பதற்கு மீடியாக்களுக்கும் சினிமாக்களும் சொல்லித்தர வேண்டிய அவசியம் இல்லை எப்படிப்பட்ட அசிங்கமான காதல் எவ்வளோ அசிங்கமான கேவலமான காதல் எப்படி எப்படிலாம் காதலிக்கலாம் எப்படி எப்படிலாம் இதை வலியுறுத்தலாம் எப்படி எப்படிலாம் இந்த காதலுக்கு உரமூட்டலாம் என்று மீடியாக்கள் கற்றுத்தருவதற்கு தயாராக இருக்கின்றன சினிமாக்கள் கற்றுத்தருவதற்கு தயாராக இருக்கின்றன இதையெல்லாம் பார்க்கும் பொழுது நம்முடைய விடலை பிள்ளைகள் வழிகட்டு போய் இந்த காதலிலே விழுந்து அவனுடைய வாழ்க்கையை நாசமாக்கி அவனுடைய குடும்பத்தாருடைய வாழ்க்கையை நாசமாக்கி அல்லது ஒரு இளம்பெண் தன்னுடைய வாழ்க்கையை ஒரு காஃபிருடனோ அல்ல காஃபிர் அல்லாத ஒரு முஸ்லீமுடனோ அவன் தனக்கு தகுதியானவனா தனக்கு சரியானவனா நிகரானவனா இவன் தன்னை வைத்து காப்பாற்றுவானா முறையான இஸ்லாமிய வாழ்க்கை நடத்துவானா என்பதை பற்றி எல்லாம் கவலை இல்லாமல் அந்த காமத்துக்கு மட்டும் பலியாகி தன்னை பதினெட்டு வருடம் இருபது வருடம் இருபத்தைந்து வருடம் தன்னை பெற்று வளர்த்து ஆளாக்கி பாசத்தை பொழிந்து அன்பை பொழிந்து மானே தேனே செல்லமே என்றெல்லாம் பாராட்டி வளர்த்த தாய் தந்தையரை உதறிவிட்டு தன்னுடைய குடும்பத்தை உதறிவிட்டு ஏன் தனக்கு அல்லாஹ் தந்த அற்புதமான தீனல் இஸ்லாத்தையே உதறிவிட்டு கேடுகட்டு போகிறது என்றால் அதற்கு ஒரே காரணம் அதனுடைய உள்ளத்திலே ஏற்படக்கூடிய விடலை பருவத்தில் ஏற்பட்ட காமம் ஒன்றுதான் காரணமாக இருக்க முடியும் அந்த காம உணர்வு மட்டும்தான் காரணம் இந்த மாதிரி நேரத்தில் பெற்றோர்கள் என்ன செய்ய வேண்டும் நம்முடைய பிள்ளைகள் ஒரு பருவ வயதை அடைந்து விட்டால் அந்த பிள்ளைகளை கண்ணும் கருத்துமாக கண்காணிக்க வேண்டும் பெற்றோர்கள் ஆனால் இன்னைக்கு அதை பற்றிலாம் கவலையே இடலை கண்ட காலேஜில் சேர்க்கறது அந்த பிள்ளைகளை கோ எஜுகேஷன் காலேஜில் சேர்க்கறது அங்கே ஆண்களும் பெண்களும் ஒன்றா உட்காந்து படிப்பாங்க ஒன்றா சிரிப்பாங்க ஒன்றா பேசுவாங்க ஒன்றா டீ சாப்பிடுவாங்க எங்கே வேணாலும் ஒன்றா போவாங்க எங்கே வேணாலும் ஒன்றா வருவாங்க ஏனென்றால் இன்றைய கல்லூரிகளிலும் வெறும் மெட்டீரியல் மெட்டீரியலிசம் வெறும் மெட்டீரியலிசம் அந்த கல்லூரிகளிலே பிள்ளைகளுக்கு படித்து கொடுப்பது வெறும் ஏட்டு சுரைக்காய் மட்டும்தானே நிச்சயமாக அந்த குழந்தைகளுக்கு ஒழுக்கத்தையோ அல்லாவுடைய இரையச்சத்தையோ எந்த ஒரு முஸ்லீம் கல்லூரியாக இருக்கட்டும் முஸ்லீம் அல்லாத கல்லூரியாக இருக்கட்டும் யாருமே அதை பற்றி கவலைப்படுவதில்லை ஏனென்றால் என்னுடைய கல்லூரியில் படிக்கக்கூடிய பிள்ளைகளுக்கு நான் அல்லாவை பற்றி ஆகிறத பற்றி எடுத்து சொன்னால் அடுத்த வருஷம் பிள்ளைங்க சேர மாட்டேங்கிறாங்க வேறு காலேஜில் போய் சேர்ந்துடுறான் இங்கே அவனை லிபரலாக விட்டாதான் இவனுக்கு அவனுடைய ஃப்ரீடமாக விட்டாதான் அவன் வந்து தொடர்ந்து என் கல்லூரியில் படிப்பான் என்ற சுயநலத்திற்காக கல்லூரிகளும் அதை பற்றி கவலைப்படுவதில்லை அருமை சகோதரர்களே இந்த மாதிரி நேரத்தில் அந்த பிள்ளைகளை கட்டுப்படுத்துவதற்கும் பிள்ளைகளை இரையச்சமுள்ள ஒழுக்கமுள்ள பிள்ளைகளாக உருவாக்குவதற்கும் ஒரே வழி பெற்றோர்கள் தான் அந்த பெற்றோர்களிடத்திலும் அந்த தீர்வு கிடைக்கவில்லை எனும் பொழுது அந்த பிள்ளை வழிமாறி செல்வதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது பெற்றோர்களும் பொறுப்பில்லாமல் இருக்கும் பொழுது அந்த பிள்ளைகள் வழிகட்டு போவதில் என்ன ஆச்சரியம் இருக்கின்றது பிறகு வழிகட்டு ஓடி போன பிறகு என் குடும்ப மானம் போயிடுச்சு என் குடும்ப கௌரவம் போயிடுச்சு என் ஊர்ல தலைக்காட்டி நடக்க முடியல என்று வேதனைப்பட்டு விரசப்பட்டு தினம் தினம் நடைப்பிணங்களாக எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கின்றார்கள் நடைப்பிணங்களாக எத்தனை பேர் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை தாப்பன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் எத்தனை தாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் இங்கே நாம் இன்னொரு விஷயத்தை கவனிக்க வேண்டும் எப்படி ஒரு பெண் நம்முடைய முஸ்லிம் பெண் அல்லாடைய மார்க்கத்தை விட்டுவிட்டு அவள் வேறொரு கலாச்சாரத்தை வேறொரு குஃபருடைய கலாச்சாரத்தை தேடி ஓடிவிட்டால் நாம் வேதனைப்படுகின்றோமோ அதே நேரம் அதே மாதிரி இந்த காதலுக்காக மட்டும் தான் நேசிக்கக்கூடியவன் ஒரு ஆண் என்பதற்காக மதம் மாறி வரக்கூடிய பெண்ணோ அல்லது தான் நேசிக்கக்கூடியவன் ஒரு முஸ்லீம் என்பதற்காக ஒரு மதம் மாறி வரக்கூடிய ஆணோ யாராக இருந்தாலும் இவர்களையும் உற்சாகப்படுத்தக்கூடாது என்பதை நாம் மறந்துவிடக்கூடாது இவர்களையும் உற்சாகப்படுத்தக்கூடாது காதலுக்காக ஒரு மதம் மாறி இஸ்லாத்திற்கு வந்தால் இன்று அந்த காம உணர்வினால் காம இச்சையினால் அவள் மீது அல்லது அவன் மீது ஏற்பட்ட ஈர்ப்பினால் அவன் ஒரு களிமா என்ன ஆயிரம் களிமா சொல்கிறேன் என்று சொல்லுவான் ஒரு களிமா என்ன சொல்லணும் ஆயிரம் களிமா சொல்றேன் எனக்கு இவள் வேண்டும் ஒரு களிமா என்ன பத்தாயிரம் களிமா சொல்கிறேன் எனக்கு இவன் வேண்டும் என்று அந்த பெண் மீதோ ஆண் மீதோ ஏற்பட்ட காம இச்சை காம உணர்வு அவன் இஸ்லாத்திற்கு வந்தால் இன்னைக்கு இதையே பெரிய தாவா மாதிரியும் இதையே பெரிய தீனுடைய சேவை மாதிரியும் இதையே பெரிய தியாகம் மாதிரியும் செய்யக்கூடிய சமுதாயத்திலும் இருக்கத்தான் செய்கிறார்கள் எப்படி ஒரு காதலுக்காக வேண்டி இஸ்லாத்துக்கு வருகிறானோ அவனுடைய இஸ்லாத்தை நம்ம உற்சாகப்படுத்த உற்சாகப்படுத்தக்கூடாது எம்பெருமானா சல்லாஹூ செல்லும் சொன்னார்கள் புகாரி ஷெரீஃபினுடைய முதல் ஹதீஸில் சொன்னார்கள் அழகாக சொன்னார்கள் இன்னமல் அமால் பின்னியாத் எல்லா அமல்களும் நியத்தை பொறுத்தான் கூலி தரப்படும் என்று விரிவாக சொல்லிவிட்டு கடைசியில் பெருமானா சல்லல்லா அலத்தில் சொன்னார்கள் ஒமன் கான ஹிஜ்ரத்து இலாமா ஹாஜர இலை யார் ஒருவன் அல்லாவுக்காகவும் அல்லாஹ் ரசூலுக்காகவும் விஜய செய்வான நாட்டை துறந்து அவனுக்கு அல்லாஹும் ரசூலும் கிடைத்து விடுவார்கள் அவ் இம்ராத்தினியத்தை சவ்வஜுஹா அல்லது ஒரு பெண்ணை திருமணம் செய்வதற்காக ஒருவன் ஹிஜரத் செய்வானேனால் அந்த பெண் கிடைத்து விடுவாள் அல்லா இடத்தில் கூலி கிடைக்காது இப்போ ஹிஜரத்து இலாமா ஹாஜரையிலே அவன் எந்த நோக்கத்திற்காக ஹிஜரத் செய்தானோ அந்த நோக்கம் நிறைவேறிவிடும் என்று ஹிஜரத்தை பற்றி குறிப்பிடும்போது பெருமானா சல்லல்லால் சொன்ன ஹதீஸ் இதற்கும் பொருந்தும் ஒரு இஸ்லாத்துக்கு வருபவர் ஒரு பெண்ணுக்காக இஸ்லாத்துக்கு வருவானேனால் அல்ல ஒரு ஒரு ஆணுக்காக ஒருத்தி இஸ்லாத்துக்கு வருவாளேனால் அவளுக்கு அந்த ஆண் கிடைத்து விடுவான் ஆனால் அல்லாவுடைய மார்க்கம் கிடைக்காது அல்லாவுடைய திருப்தி கிடைக்காது இது ஒரு தாவா கிடையாது பெண்ணுக்காகவோ காதலுக்காகவோ லவ்வுக்காகவோ இஸ்லாத்துக்கு வருபவர்களை நான் உற்சாகப்படுத்தி அந்த பெண்ணு இஸ்லாத்துக்கு வந்துருச்சு அல்லது பையன் இஸ்லாத்துக்கு வந்துட்டான் என்று ஒரு பேரளவுக்கு களிமா சொல்லி பேரளவுக்கு எதையோ சொல்லி கொடுத்து ஏதோ சில மந்திரங்களை அவனுக்கு உச்சரித்து கொடுத்து நாம் அவனை களிமா சொல்லி பேரளவு கல்யாணம் பண்ணி வச்சுட்டா அவனுடைய காம இச்சை முடிந்த பிறகு அவன் அறுத்துக்கிட்டு ஓடுறதுல குறியா இருப்பான் அவனுடைய இச்சை முடிஞ்சு போச்சு ஆசை முடிஞ்சு போச்சு நீ எப்படி அத்துக்கிட்டு போலான்னு பார்ப்பான் அவனுக்கு கூட தம்பி நீ இஸ்லாத்துக்கு வந்துட்டியப்பா அதெல்லாம் எனக்கு தெரியாதுங்க அந்த நேரத்தில் எனக்கு சொல்லி கொடுத்தாரு மந்திரம் நான் சொல்லி தொலைச்சேன் முடிஞ்சு போச்சு இவளுக்காட்டி சொன்னேன் இப்போ இவளே எனக்கு இல்லட் ஆகி போச்சு அந்த மந்திரம் எதுக்கு மண்ணாங்கட்டி எதுக்கு எனக்கு இது ஏதோ நான் உணர்ச்சி வசப்பட்டு சொல்லக்கூடிய வார்த்தையில் சகோதரே நம்முடைய மக்காப்பள்ளி ஷரியத் கோட்டிலே இப்படிப்பட்ட வழக்குகள் பல வழக்குகள் வந்து கொண்டிருக்க நடந்து கொண்டிருக்கின்றன சரி அவனுக்கு அந்த பெண்ணு வேணாம்னு சொல்லுப்பா நீ இஸ்லாத்தை ஏன்பா வேணாம்னு சொல்கிற இஸ்லாத்துட்டு போகாதப்பா அவளுக்கு தான் இஸ்லாத்தை வந்த அப்போ அவளே இல்லை அந்த இஸ்லாம் எனக்கு எதுக்கு ஆவே இப்படி பெண்ணுக்காகவோ ஆணுக்காகவோ இஸ்லாத்திற்கு வந்து மதம் மாறுபவர்களை நாம் ஒருபோது உற்சாகப்படுத்தக்கூடாது ஆதரிக்கக்கூடாது நம்முடைய பெண் மதம் மாறி போய்விட்டால் எவ்வளவு வேதனைப்படுகின்றோம் அதே போன்று வேற்று மாத்து சார்ந்த பெண் ஒரு இந்த காமத்திற்காக இந்த உணர்ச்சிக்காக இந்த ஆசைக்காக தன்னுடைய அரிப்பை தீர்த்துக் கொள்வதற்காக ஒரு பெண் இங்கே வருகிறார் என்றால் அல்லாவுடைய மார்க்கம் அந்த அளவு கேடுகட்ட மார்க்கமாகிவிட்டதா இப்படிப்பட்ட கலாச்சாரத்தை உற்சாகப்படுத்தலாமா ஊக்குவிக்கலாமா ஆகவே அவர்களையும் நாம் உற்சாகப்படுத்தக்கூடாது இந்த நேரத்தில் நாம் இன்னொன்றை பதிவு செய்து கொள்ள வேண்டும் சகோதரர்களே நம்முடைய பெண் பிள்ளைகளுக்கு காலேஜில் சேர்க்கும் பொழுது சரி அவர்களை நல்ல பல கல்லூரிகள் அவர்கள் சென்று வருவதற்கு பாதுகாப்பான ஏற்பாடு தர்பியாத்தோடு ஹிஜாபோடு பேணுதலோடு போய் வர முடியும் என்றால் கல்லூரியில் சேருங்கள் இல்லை ரொம்ப தூரங்க எல்லாரும் காலேஜும் ஒன்றா போயாகணும் எல்லாரும் ஒன்றா தான் போயாகணும் வந்தாகணும் என்றால் தயவு செய்து கல்விக்கு அனுப்புகிறேன் என்ற பெயரிலே நம்முடைய பிள்ளைகளை கலவிக்கு ஆளாக்கி விடாதீர்கள் கலவிக்கு ஆளாக்கி விடாதீர்கள் அப்படி செல்லும் போது அவர்கள் கல்வி கற்க மாட்டார்கள் கல்வியை தான் கற்றுக்கொண்டு வருவார்கள் அதற்கு பிறகு நம்ம தலையில் அடித்து வாயில் அடித்து வயிற்றில் அடித்து பிரயோஜனம் இல்லை நம்முடைய செல்வங்களை நாமே பாதுகாத்துக் கொள்வோம் அடுத்தபடியாக நான் பிள்ளைகளுக்கு கொஞ்சம் பன்னெண்டாம் கிளாஸ் படித்து அவன் காலேஜுக்கு போக ஆரம்பித்த உடனே பெண் பிள்ளையாக இருந்தாலும் ஆண் பிள்ளையாக இருந்தாலும் உடனடியாக அவர்களுக்கு செல்ஃபோன் வாங்கி கொடுக்குறோம் என்ன தேவை இருக்குது இந்த செல்ஃபோன் தான் எல்லா பலா முசீபத்துகளுக்கும் காரணமாக இருக்குது என்பதை மறந்துவிடக்கூடாது சகோதரர்களே செய்தான் வருவதற்கு முதல் ஆயுதமாக அவன் பயன்படுத்துவது இந்த செல்ஃபோனை தான் அடுத்து பெற்றோர்கள் இப்பொழுது நிலைமை எப்படி ஆகிவிட்டது என்றால் அதுகளாக இழுத்துக்கிட்டு ஓடி அங்கே போய் கல்யாணம் பண்ணிச்சான் இங்கே போய் கல்யாணம் பண்ணிச்சான் என்ற நிலை மாதிரி அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அருமை சகோதரர்களே இப்படிப்பட்ட நிலை நீடிக்குமேனால் அல்லாவுடைய அதாப் அல்லாவுடைய வேதனை அந்த பெற்றோருக்கு மட்டுமல்ல பார்த்து கொண்டிருக்கக்கூடிய இப்படிப்பட்ட அனாச்சாரத்தை கண்டு கண்டு கண்டு கொண்டிருக்கக்கூடிய அல்லது கண்டும் காணாமல் இருக்கக்கூடிய நமக்கும் அல்லாவுடைய அதாப் வந்துவிடும் என்பதை மறந்துவிடக் கூடாது அப்படி என்ன நடக்கின்றது ஒரு காலம் இருந்தது அதுக்கெல்லாம் இழுத்துட்டு ஓடிச்சான் எங்கேயோ போய் கல்யாணம் பண்ணிச்சான் எப்படியோ இருக்கிறான் போய் இப்பொழுது பெற்றோர்களே பெயரை பார்த்தால் மணமகன் பெயர் முஸ்லீம் மணமகள் பெயர் ஹிந்து அல்லது மணமகள் பெயர் முஸ்லீம் மணமகன் பெயர் ஹிந்து அவங்களுடைய பெற்றோருடைய பேரையும் இவங்களுடைய பெற்றோருடைய பேரையும் முறைப்படி கல்யாண கடிதம் எடுத்து முறையாக கோயில் வைத்து முஸ்லீம் பெற்றோர்களே முன்னின்று திருமணத்தை நடத்துகிறார் என்றால் இப்படிப்பட்ட அனாச்சாரம் இப்படிப்பட்ட அசிங்கம் நடக்கும் பொழுது நாம் உயிரோடு இருக்கக்கூடிய காலத்தில் இப்படி நடப்பது அருமை சகோதரர்களே அல்லாவுடைய வேதனை நமக்கும் இறங்கும் என்பதை மறந்துவிடக்கூடாது சமீபத்தில் இரண்டு மூணு இன்விடேஷன்கள் திருமண கடிதங்கள் இப்படிப்பட்ட கடிதங்கள் பார்வைக்கு வந்தது உடனே அந்த சம்மந்தப்பட்ட தொடர்பு கொண்டு ஃபோன் பண்ணி கேட்கும் பொழுது ஆ இப்போ மட்டும் வர்றீங்களே என் பொண்ணு இத்தனை வருஷமாக கல்யாணம் பண்ணாமல் காத்து இருந்தாலே அப்போ யாராவது வந்தீங்களா பெற்றோர்கள் கேட்குறாள் நம்மை பார்த்து இப்போ நான் பார்த்து ஏதோ நல்ல மாப்பிள்ளை கிடச்சிருக்கான்னு சொல்லி அவங்க முறைப்படி கோயில் வச்சு கல்யாணம் பண்ணால் இப்போ ஓடி வரீங்களா என்ன இதுன்னு கேட்டுக்கிட்டு ஆகவே அன்பு அன்பு சகோதரர்களே இந்த அவர்களுடைய இந்த வாதத்தை ஒருபோதும் நியாயப்படுத்த முடியாது சரிப்படுத்த முடியாது வறுமை என்பது அது குஃப்ரிலே கொண்டு போய் சேர்க்கும் என்றால் அந்த வறுமை கொடியதுதான் அதை மறுக்க முடியாது ஆனால் எவ்வளவு பலகீனமான ஈமான் எவ்வளவு பலமற்ற நிலையற்ற ஒரு ஈமான் இருந்தால் இப்படிப்பட்ட வார்த்தை ஒரு நாவிலிருந்து வரும் இந்த நேரத்தில் நாம் இன்னொன்றையும் பதிவு செய்ய விரும்புகின்றேன் முஸ்லீம் அமைப்புகள் இன்னைக்கு இருக்கக்கூடிய முஸ்லீம் அமைப்புகள் காதலர்கள் இந்த வந்துவிட்டால் போதும் யாரையாவது எங்கேயாவது இழுத்துட்டு வந்துட்டாலும் போதும் அவங்க ஜமாத்தில் பதிவு நிக்கா பதிவு கொடுக்க மாட்டாங்க ஜமாத்தில் நிக்கா செய்ய மாட்டாங்க உடனே எங்கள்கிட்ட வாங்க யாரை வேணாலும் எடுத்துட்டு வா நாங்கள் திருமணம் செய்து வைக்கிறோம் என்று அது தாமுகாவாக இருந்தாலும் சரி அல்ல தௌஹி ஜமாத்தா இருந்தாலும் சரி பாப்புலர் ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி இப்படிப்பட்ட கேடுகட்ட அசிங்கமான காரியத்தை இதற்கு பெயர் திருமணம் அல்ல இதற்கு தமிழில் வேறு வார்த்தை சொல்வார்கள் இதற்கு தமிழில் இதற்கு வேறு வார்த்தை சொல்வார்கள் திருமணம் என்பது எவ்வளவு கண்ணியமாக ஒரு ஜமாத்துடைய அமைப்பிலே ஒரு ஜமாத்து கட்டுக்கோப்பாடு ஜமாத்துடைய தலைவர் இருந்து பள்ளிவாசலுடைய இமாம் இருந்து அழகாக குத்துபா ஓதி இங்கே இந்த மொஹல்லா மாணவ இளைஞன் வேறு மொஹல்லாவில் திருமணம் முடிப்பதாக இருந்தால் இங்கிருந்து என்ஓசி வாங்கிட்டு வரணும் அல்ல அங்கிருந்து இங்கே என்ஓசி வாங்கிட்டு வரணும் என்ற இந்த அழகான முறையெல்லாம் சிதறடிக்கப்பட்டு ஜமாத்து முறை சின்னாபின்னப்படுத்தப்பட்டு நீ எவ்வளவு வேண்டுமானாலும் எங்கிருந்து வேண்டுமானாலும் இழுத்து கொண்டு வா நாங்கள் எங்கள் அலுவலகத்தில் திருமணம் செய்து வைக்கின்றோம் இதற்கு பேர் திருமணம் அல்ல தமிழில் வேறு வார்த்தை சொல்வார்கள் இந்த மாதிரி கேடுகட்ட காரியத்தை செய்யக்கூடியவர்கள் வளர்த்து ஆளாக்கிய பெற்றோர்கள் தன்னை அந்த பிள்ளை உதறி தள்ளிவிட்டு தன்னை உதறி தள்ளிவிட்டு தன்னுடைய உறவை துண்டித்து விட்டு தன்னுடைய மார்க்கத்தை துண்டித்து விட்டு இப்படி ஓடி போகிறதே என்று பெற்றோர்களுடைய பத்வாவும் சாபமும் இவர்களை பழித்தால் இவர்கள் என்ன ஆகும் ஆகவே அருமை சகோதரர்களே முஸ்லீம் அமைப்புகளை சார்ந்தவர்கள் யாராவது இருந்தால் இப்படிப்பட்ட காரியத்தை செய்தால் தயவு செய்து உங்களை மாற்றிக்கொள்ளுங்கள் இது ஒரு சேவை அல்ல இது ஒரு அநாகரிகமான காரியம் இது ஒரு ஜமாத்து கட்டமைப்பை உடைத்து ஒரு ஜமாத்து முறையை உடைத்து பெற்றோர்களை உதறித்தள்ளி எம்பெருமான சல்லல்லா அலிஸ்லாம் அவருடைய ஹதீஸ் படி பார்த்தாலும் குரான் ஹதீஸ் என்று வாய் கிழிய பேசக்கூடியவர்கள் எம்பெருமான இந்த ஹதீஸுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் திருமதியிலே அபுதாவதிலே முஸ்லத் அகமதிலே எல்லா ஹதீஸ் கிரந்தங்களும் பதிவு செய்யப்பட்ட உறுதியான ஹதீஸ் எம்பெருமான சல்லல்லா சொன்னார்கள் ஐஎம்எம் ராத்தின் எந்த ஒரு பெண்ணாக இருந்தாலும் அது பருவம் அடைந்த பெண் பருவம் அடையாத பெண் அல்ல ஏற்கனவே திருமணமான தலாக்கான பெண் அல்ல சாதாரண புது புது புதிதாக திருமணம் செய்யக்கூடிய பெண் எந்த பெண்ணாக இருந்தாலும் ஐயம் அம்ராத்தின் நக்கஹாத் நப்சஹா பி கைரி இதனி வழியா எந்த ஒரு பெண்ணும் தன்னுடைய வழியினுடைய அனுமதியின்றி தன்னுடைய பொறுப்பாளின் அனுமதியின்றி தன்னுடைய தந்தையோ அல்லது தன்னுடைய கார்டியனோ தன்னுடைய கார்டியனுடைய அனுமதியின்றி கைரீதினி வழியா அவள் தனக்குத்தானே திருமணம் செய்து கொள்வாளேனால் ஃபனிகாஹுஹா பாத்தில் பாத்தில் பாத்தில் அவளுடைய திருமணம் இன்வேலிட் இன்வேலிட் இன்வேலிட் என்று பெருமானா சொல்ல மூன்று முறை சொன்னார்கள் ஓடி வரக்கூடியவர்கள் தங்களுடைய அலுவலகத்தில் வைத்து ஏதோ ஒரு பேருக்கு திஃப்தர் தஃப்தர் அடித்துக்கொண்டு திருமணம் முடித்து வைப்பவர்கள் இந்த அதிசுக்கு என்ன பதில் சொல்ல போகிறார்கள் இந்த நேரத்தில் அவர்கள் பேசக்கூடிய குரான் இஸ்லாம் எங்கே காணாமல் போய்விடுகின்றது எம்பெருமான சல்லல்லா தெல்ல தெளிவாக சொல்லியிருக்கிறார்கள் திருமதியிலே அபுதாவதிலே முஸ்லிம் அகமதிலே பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஒரு பெண் தன்னுடைய வழியின் அனுமதி என்று தன்னுடைய பெற்றோரின் அனுமதி என்று தன்னுடைய காடியனுடைய அனுமதி என்று அவளாக வந்து ஓடி போய் திருமணம் முடித்துக் கொண்டால் அந்த திருமணம் செல்லுபடியாகாது அல்லாவுடைய தூதரே திருமணம் செல்லுபடி ஆகாது என்று சொன்ன பிறகு இவர்கள் செல்லுபடி ஆக்கினால் அதற்கு பெயர் திருமணம் அல்ல இவர்கள் செய்து வைத்ததற்கு பேர் திருமணம் அல்ல அதற்கு தமிழிலே வேறு வார்த்தை சொல்வார்கள் அநாகரிகமான வார்த்தை ஆகவே அன்புக்குரியவர்களே இந்த விஷயத்தில் நாம் கவனமாக இருக்க வேண்டும் இப்படி நம்முடைய பிள்ளைகள் காதல் வயப்பட்டு காம வயப்பட்டு இப்படி ஓடிப்போவது கண்டவர்களை திருமணம் செய்து கொள்வது தனக்கு இவன் தகுதியானவனா முறையானவனா என்றெல்லாம் யோசிக்காமல் வெறும் காமத்தை மற்றும் வெறும் உணர்ச்சியை மட்டும் முன்வைத்து ஓடி போகக்கூடிய அவழ்நிலையை பார்க்கும் பொழுது இதில் முக்கியமான பங்கு என்னவென்றால் இன்னொரு பங்கையும் சொல்லி சொல் சொல்லாமல் முடிப்பது முறையாக இருக்காது இங்கு இருக்கக்கூடிய டிவிக்களும் மீடியாக்களும் சினிமாக்களும் வீட்டிலே உட்கார்ந்து தாய் தகப்பன் பிள்ளை வயது வந்த பிள்ளை வயதுக்கு வராத பிள்ளை விடலை பிள்ளைகள் எல்லாம் ஒன்றா உட்கார்ந்து டிவியில் சினிமா பார்ப்பது அங்கே வரக்கூடிய ஆபாசங்கள் அசிங்கங்கள் இதை குடும்பத்தோடு உட்கார்ந்து ரசிப்பது கொஞ்சம் யோசித்து பாருங்கள் சைக்காலஜி ரீதியாக அந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் எப்படிப்பட்ட மாற்றம் ஏற்படும் அதன் விளைவு இன்னைக்கு என்ன நடக்குது அமெரிக்காவில் தான் கேள்விப்பட்டிருக்கோம் ஆறு வயசு பையன் இல்லை எட்டு வயசு பையன் பத்து வயசு பையன் டீச்சர் திட்டினாங்களா வீட்டில் துப்பாக்கி எடுத்துட்டு போனானா டீச்சரை சுட்டுட்டாங்களா என்று அமெரிக்காவில் கேள்விப்பட்டது இன்று நம்ம நாட்டில் நடக்க ஆரம்பித்து விட்டது நேற்று ஒன்பதாம் படுக்கு மாணவ ஒருத்தன் தன்னுடைய வகுப்பு ஆசிரியை கண்டித்தார் என்பதற்காக கத்தியை எடுத்து குத்தி கொண்டிருக்கின்றான் பத்திரிகைகளே முஸ்லீம் பெயர் பகீர் என்று தூக்கி போட்டது ஏற்கனவே முஸ்லீம்களுக்கு இஸ்லாத்தில் கெட்ட பேர் போதாதா இது வேறையா என்று பார்க்கும் பொழுது நல்ல வேலை ஆறுதலாக இருந்தது அது முஸ்லீம் இல்லை ஒரு போரா அதாவது ஷியா பிரிவை சார்ந்தவன் ஷியா முஸ்லீம் என்று சொன்னாலும் கூட பத்திரிகைகள் அவனை முஸ்லீமாகத்தான் பார்க்கும் கேவலமாக பேசுகிறார்கள் பார்த்தீங்களா ஒன்பது வயசு பையனுக்கே இப்போ ட்ரைனிங் கொடுக்குறான் போல தீவிரவாத ட்ரைனிங்கு டீச்சரையே கொலை பண்ணுறதுக்கு காரணம் என்ன அந்த பையன் ஓப்பனாக சொல்கிறான் நான் சினிமாவை பார்த்து தான் இந்த காரியத்தை செய்தேன் என்று அந்த பையன் சொல்கிறான் என்றால் முதலில் தூக்கிலிட தகுந்தவர் அந்த பையனை பெற்ற பெற்றோர் ஒரு ஒன்பது வயசு பையனை சினிமா பார்க்க அனுமதிப்பது சினிமா பார்க்க ரசித்து வைப்பது அதன் மூலமாக அவன் தவறான வல்லுணர்வுகளையும் தவறான தீவிரவாத எண்ணத்தை உள்ளத்தில் ஏற்படுத்துவது அதன் மூலமாக தனக்கு பாடம் கற்றுக் கொடுக்கக்கூடிய ஆசிரியரையே கொலை செய்கிறான் என்றால் இதற்கு முழு முதல் காரணம் அவனுடைய பெற்றோர்கள் தான் அருமை சகோதரர்களே நான் பெற்றோர்கள் சாதாரண பொறுப்பல்ல எம்பெருமானா சல்லல்லா சொன்னதை போன்ற மிகப்பெரிய அமானிதம் இது அல்லாவிடத்தில் பதில் சொல்வதற்குரிய மிகப்பெரிய அமானிதம் ஆகவே பிள்ளைகள் ஆண் பிள்ளைகளாக இருந்தாலும் பெண் பிள்ளைகளாக இருந்தாலும் படிக்க வைக்கும் பொழுது அவர்களை கண்காணியுங்கள் கண்டும் கருத்துமாறு பாருங்கள் அவர்கள் நமக்கு கொடுத்த அல்லாஹ் கொடுத்த அமானிதம் முறையாக அவர்களை சொர்க்கத்திலே கொண்டு போய் சேர்க்க வேண்டியது நம்முடைய கடமை என்பதை உணர்ந்து நரகத்தின் பாதுகாவலரான ஷைத்தான்கள் அந்த பிள்ளைகளை வழிகெடுத்து விடாமல் அவர்களை ஈமானை பாதுகாக்க வேண்டியது பெற்றோருடைய கடமை வல்ல ரபுல் ஆலமி விளங்கக்கூடிய பாக்கியத்தை நம் அனைவருக்கு தந்தல்வானாக இது போன்ற ஷைத்தானுடைய சூழ்ச்சிகளை விட்டு நம்முடைய சமுதாயத்தின் இளம் பெண்களுடைய ஈமானையும் இளைஞருடைய ஈமானையும் அல்லா ரபுல்லாலும் பாதுகாத்தருள்வானாக வாகிரதாவான் அலமதுல்ல அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி தஆலா வபரகாத்துஹு